ரிபிகீதை பதினைந்தாவது சித்த ஜெய உபாயம் உரைக்கும் அத்தியாயம் பரமமதா மோட்சத்தை உடனே நல்கும் பரம்பொருளை மற்றும் உனக் குறைப்ப கேளாய் சர்வமுமே சந்ததமும் பிரம்மாகாரம் சகலமுமே சந்தமதாம் பிரம்மாகாரம் அரியவனே அகிலமென காண்பதெல்லாம் அகண்ட பரிபூரணமாம் பிரம்மாகாரம் பிரிவுறவே ஒரு பொருளும் என்றும் இல்லை பின்னமென காண்பதெல்லாம் பிரம்மாகாரம் எது எதுவாய் இசைப்பதுவும் பிரம்மாகாரம் எவை எவையாய் நினைப்பதுவும் பிரம்மாகாரம் விதிமருவும் மறைவாக்கும் பிரம்மாகாரம் வேதாந்த வாக்கியமும் பிரம்மாகாரம் அதிசயமாம் குருவாக்கும் பிரம்மாகாரம் அகண்ட மகா வாக்கியம் பிரம்மாகாரம் ஸ்திதமருகும் யோகமுமே பிரம்மாக்காரம் திகழ்கின்ற ஞானமுமே பிரம்மாக்காரம் பிரியமர பேசுவதும் பிரம்மாக்காரம் பிரியமதாய் பேசுவதும் பிரம்மாக்காரம் சிரவணமே செய்வதுவும் பிரம்மாக்காரம் சிந்தனையே செய்வதுவும் பிரம்மாக்காரம் ஸ்திரமருவும் தியானமுமே பிரம்மாக்காரம் திருடமான சமாதியுமே பிரம்மாக்காரம் உரமருகோ நிச்சயமும் பிரம்மாக்காரம் உத்தமமாம் ஸ்ரத்தையுமே பிரம்மாக்காரம் குரவனருள் உபதேசம் பிரம்மாக்காரம் குருவரனை சேவித்தல் பிரம்மாக்காரம் பரமுபல சாதனமும் பிரம்மாக்காரம் பற்றியிடும் சாத்தியமும் பிரம்மாக்காரம் திருஷ்யமாம் பொருளவையும் பிரம்மாக்காரம் திருக்காகி உள பொருளும் பிரம்மாக்காரம் சர்வமுமே சந்ததமும் பிரம்மாகாரம் ஜெகஜீவ பரங்களெல்லாம் பிரம்மாகாரம் பிரம்மமலாத அந்நியமாய் காண்பதெல்லாம் பீதி தரும் துய நல்கும் மாதலாலே திருஷ்யமாய் காண்பதெல்லாம் திருக்கேயாக திகழ்கின்ற பிரம்மம் என பிரபலாபித்து சர்வமுமே பிரம்மமெனும் நினைவும் தள்ளி சலியாமல் வெறிதாக இருக்கும் நிஷ்டை நிரதிசய சுக நல்கும் பயத்தை தீர்க்கும் நிச்சயமே அதனால் அந்நிஷ்டை சார்வாய் சகலமுமே தள்ளி வெறிதாக நிற்றல் சகலத்தின் தியாகமென சாற்றலாகும் சகலமென சாற்றியது மனதேயாகும் சலமனதை தள்ளுவதே சகல தியாகம் ഇകമനതിന്യാഗമതേ അഹങ്കാരാദി യാവച്ചിന്യാഗോ മമ മറ്റും നിഖില ജഗ ജീവ പര ത്യാഗമാകും നിതാക അതേ നിരതിശയാനന്ദ നൽകും മനതുടയ ത്യാഗമതേ മകത്താം വെറ്റി മനതുടയ ത്യാഗമതേ മകത്താം സിദ്ധി മനതുടയ ത്യാഗമതേ മകത്താം ഇൻപം മനതുടയ ത്യാഗമതേ മഹത്താം യോഗം മനതുടയ ത്യാഗമതേ മഹത്താം ജ്ഞാനം മനതുടയ ത്യാഗമതേ മഹത്താം മോക്ഷം മനതുടയ ത്യാഗമതേ സകല ത്യാഗം മനതുടയ ത്യാഗമതേ ചിത്തത്യാഗം ചിത്തമതേ മഹത്താന മായയാകും ചിത്തമതേ ഉടൽ പൊരികൾ ഉയരുമാകും ചിത്തമതേ ജീവനുമാം ജഗത്തുമാകും ചിത്തമതേ സംസാര പാസമാകും சித்தமதே சுத்தி முதல் நூலுமாகும் சித்தமதே விசார முதல் அனைத்துமாகும் சித்தமதே குணதோஷம் அனைத்துமாகும் சித்தமதே ஜடம ஜடம் அனைத்துமாமே சித்தமதே மகத்தான பாவமாகும் சித்தமதே மகத்தான மலமுமாகும் சித்தமதே மகத்தான ஆதியாகும் சித்தமதே மகத்தான வியாதியாகும் ചിത്തമതേ മഹത്താന ഭീതിയാകും ചിത്തമതേ മഹത്താന ബന്ധമാകും ചിത്തമതേ ചിത്തയെല്ലാം ചെയ്വതാകും ചിത്തമതേ സകലവുമായി തെരിവതാമേ ചിത്തമില കാലത്തിൽ ജഗതിവാദി ശിരിതുമിലൈ അഗ്ദുളതേൽ അവയും ഉണ്ട് പുത്തിരനെ ആദരിനാൽ ചിത്തം താനേ പുകജീവ പറഞ്ഞാലം അനിത്തുമാകും சித்தமதை எவ்விதமும் ஜெயிக்க வேண்டும் சித்த ஜெய மாத்திரமே நிகழ் வெற்றி இத்துணிச்சை சித்தத்தின் ஜெய உபாயம் ஏதென்னில் இனியதனை இயம்ப கேளாய் சித்தமென ஒரு பொருளும் இலவை இல்லை சின்மயமாம் பரபிரம்மம் ஒன்றே என்றும் நித்திய பரிபூரணமாய் நிலைத்ததென்னோ நிரந்தரமாம் நிச்சயமே சித்தம் தன்னை புத்திரனே எளிதாக ಜೀಪದಕ್ಕೆ பொறையற்ற உபாயமிதால் சித்தநாசம் சத்தியமாய் சித்திக்கும் சித்தியானால் சகலமுமே சின்மயமாய் பிரகாசிக்கும் சித்தமென ஒரு பொருளை உள்ளதென்று சிறிதேனும் சிந்தித்தால் உடனே சித்தே சித்தமதாய் தோற்றியிடும் அதுவே ஜீவ ஜெகபரமாய் தோற்றுமதால் துன்பம் உண்டாம் புத்திரனே ஆதலினால் சித்தம் என்றோ பொருள் என்றும் இல்லை எல்லாம் சித்தே என்னும் இத்திரமாம் உறுதியினால் சித்தம் தன்னை எளிதாக ஜெயித்தென்றும் இன்பம் சார்வாய் சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் வெற்றி சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் சித்தி சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் யோகம் சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் ஞானம் ಚಿತ್ತಜಯ ಮತ್ತಿರಮೇ ಮಗತಾಂ ಸುದ್ದಿ ಚಿತ್ತಜಯ ಮತ್ತಿರಮೇ ಮಹತಾಂ ಮುಕ್ತಿ ಚಿತ್ತಜಯ ಮತ್ತಿರಮೇ ತುನ್ಬ ನೀಕಂ ಚಿತ್ತಜಯ ಮತ್ತಿರಮೇ ಶಿರಂದ ಜಿಂಬಂ ചിത്തജയം യത് വതുവേ ചിത്തത്യാഗം ചിത്തത്തിൻ ത്യാഗമതും ചിത് സ്വരൂപം പുത്തിരനിൻ നിജപടിമോ ചിത് സ്വരൂപം പുകചിത്ത മുതലിയതും ചിത് സ്വരൂപം சத்தியமாய் சகலமுமே சித்ஸ்வரூபம் சந்ததமச்சித்ஸ்வரூபோ நானே என்னும் இத்திரமாமுருதியினால் சித்தம் தன்னை எளிதாக ஜெயித்தென்றும் இன்பம் சார்வாய் நான் என்றும் சித்தான பிரம்ம வஸ்து நவில் சித்தம் முதலியதும் அந்த நானே நான் என்றே அந்நியமாய் அணுவும் இல்லை நானாவாய் காண்பதெல்லாம் பரமாம் நான் நான் எங்கும் பூரணமாம் சொருபமானோன் நான் என்றும் ஒன்றாத சொருபமானோன் நான் என்றும் ஒன்றான சொருப்பன் என்றே நழுவாத உறுதியினால் சித்தம் வெல்வாய் நான் என்றும் பூதமெல்லாம் இலது நின்றோன் நான் என்றும் பௌதிகம் இலது நின்றோன் நான் என்றும் ஆக்கை முதல் இலது நின்றோன் நான் என்றும் அவஸ்தையெல்லாம் இலது நின்றோன் நான் என்றும் புராதனமாம் பொருளாகின்றோன் நான் என்றும் பூரணமாம் அறிவாகின்றோம் நான் என்றும் பரபிரம்மம் ஆனோன் என்றே நழுவாத உறுதியினால் சித்தம் வெல்வாய் சிதாகாசம் அன்று சிதாகாசமன்றியிலோர் அணுவுமில்லை சிதாகாசம் எதுவதுவே அனித்துமாகும் சிதாகாசமான பர பிரம்மமே நீ சிதாகாசமான பர பிரம்மமே சிதாகாசமான பர பிரம்மம் யாரும் சிதாகாசமான பர பிரம்மம் எல்லாம் சிதாகாசம் அகமென்னும் நிச்சயத்தால் சித்த ஜெயம் ஜெயித்தென்றும் சித்தாய் நிற்பாய் சிதாகாசம் எதுவதுவே நிகழா நிற்கும் சிதாகாசம் எதுவதுவே நிறைந்து நிற்கும் சிதாகாசம் எதுவதுவே சித்தமாகும் சிதாகாசம் எதுவதுவே மனதுமாகும் சிதாகாசமலதிங்கோரணுவுமில்லை சிதாகாசம் அதுதானே யாகுமாகும் சிதாகாசம் மகமென்னும் நிச்சயத்தால் சித்த ஜெயம் ஜெயித்தென்றும் சித்தாய் நிற்பாய் சிதாகாசம் அதுதானே நரருமாகும் சிதாகாசம் அதுதானே சுரருமாகும் చిదాకాశం మధుతానే అయనుమాగుం చిదాకాశం మధుతానే హరియుమాగుం சிதாகாசம் அதுதானே ஹரணுமாகும் சிதாகாசம் அது சாட்சாத் சிவனுமாகும் சிதாகாசம் அது நான் என்று உறுதி கொண்டே சித்த ஜெயம் ஜெயித்தென்றும் சித்தாய் நிற்பாய் சிதாகாசம் என்பது தானே தாமென்னில் சின்னமிலாதெங்குமுள சித்தேயாகும் சிதாகாசம் அதுதானே ஜீவராகும் ಚಿದಾಕಾಶಮ್ಮದುತಾನೇ ಜಗಗಳಾಗುಂ ಚಿದಾಕಾಶಮ್ಮದುತಾನೇ ಈಶನಾಗುಂ ಚಿದಾಕಾಶಮ್ಮದುತಾನೇ ಎಲ್ಲಮಾಗುಂ ಚಿದಾಕಾಶಮ್ಮದು ನಾನೆಂದು ಹೃದಯ ಕೊಂಡೆ ചിത്തജയം ജയിത്തെന്നും ചിത്തായി നിൽപ്പായി ചത്തിയ ചിത് സുഖഗണമാം സ്വരൂപമേ നാൻ ശാശ്വത മാനപര സ്വരൂപമേ നാൻ ನಿತ್ತ ನಿರಾವರಣ ಪರ ಸ್ವರೂಪಮೇನಾನ್ ನಿರತಿಶಯಾನಂದಗನ ಸ್ವರೂಪಮೇನಾನ್ ಅದ್ವೈತ ಪೂರ್ಣ ಮಾಂ ಸ್ವರೂಪಮೇನಾನ್ ಅಖಿಲ ಮುಮಾಂ ಅಖಂಡ ಪರ ಸ್ವರೂಪಮೇನಾನ್ ಉತ್ತಮ ಮಾಂ ಪರಮಾತ್ಮ ಸ್ವರூபனானென்று உறுதியினால் சித்த ஜெயம் உருவாய் மைந்த ஆன்மாவே இவையாவும் ஐயமில்லை ஆன்மாவே உள்ள பொருள் ஐயமில்லை ஆன்மாவே பரமபதம் ஐயமில்லை ஆன்மாவே பரம்பொருளாம் ஐயமில்லை ஆன்மாவே நின் சொரூபம் ஐயமில்லை ஆன்மாவே பரஸ்வரூபம் ஐயமில்லை ஆன்மாவே அகமென்னோ நிச்சயத்தை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த ஆன்மாவே பூதமெலாம் ஐயமில்லை ஆன்மாவே புவனமெலாம் ஐயமில்லை ஆன்மாவே மனமாதி ஐயமில்லை ஆன்மாவே மற்றுள்ளதும் ஐயமில்லை ஆன்மாவே அகிலமுமா மையமில்லை ஆன்மாவே பரபிரம்மம் மையமில்லை ஆன்மாவே அகமென்னோ நிச்சயத்தை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்தா ஆன்மாவே உலகமெல்லாம் படிப்பதாகும் ஆன்மாவே உலகமெல்லாம் பறிப்பதாகும் ஆன்மாவே உலகமெல்லாம் அழிப்பதாகும் ஆன்மாவே அகிலமுமாய் விளங்கலாகும் ஆன்மாவே அணுவுமில்லாத கடமாகும் ஆன்மாவே அத்வைத்த சொரூபமாகும் ஆன்மாவே அகமென்னோ நிச்சயத்தை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த ஆன்மாவே ஆன்மாவு காசனாகும் ஆன்மாவே ஆன்மாவின் சீடனாகும் ஆன்மாவே ஆன்மாவை அறிவதாகும் ஆன்மாவே ஆன்மாவாய் இருப்பதாகும் ஆன்மாவே ஆன்மாவை பரிப்பதாகும் ஆன்மாவே அகண்ட பரிபூன்றமாகும் ஆன்மாவே அகமென்னோ நிச்சயத்தை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த ஆன்மாவே மந்திரமாம் ஆன்மாவுக்கே ஆன்மாவே ஜபமாகும் ஆன்மாவுக்கே ஆன்மாவே தீர்த்தமுமாம் ஆன்மாவுக்கே ஆன்மாவே ஸ்நானமுமாம் ஆன்மாவுக்கே ஆன்மாவே ஸ்தலமாகும் ஆன்மாவுக்கே ஆன்மாவே பலமாகும் ஆன்மாவுக்கே ஆன்மாவே அகிலமுமாம் அதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த ஆன்மாவே சிரவணாமாம் ஆன்மாவுக்கே ஆன்மாவே மனநமுமாம் ஆன்மாவுக்கே ஆன்மாவே தியானமுமாம் ஆன்மாவுக்கே ஆன்மாவே சமாதியுமாம் ஆன்மாவுக்கே ஆன்மாவே ஞானமுமாம் ஆன்மாவுக்கே ஆன்மாவே மோட்சமுமாம் ஆன்மாவுக்கே ஆன்மாவே அகிலமுமாம் அதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்தா ஆன்மாவே நரராகும் சுரருமாகும் ஆன்மாவே அயனாகும் ஹரியுமாகும் ஆன்மாவே ஹரனாகும் சிவனுமாகும் ஆன்மாவே உமை முதலாம் சக்தியாகும் ஆன்மாவே நீயாகும் நானுமாகும் ஆன்மாவே மற்றும் உளோராருமாகும் ஆன்மாவே அகிலமுமாம் அதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த ஆன்மாவே ஜெகஜீவ பரங்களாகும் ஆன்மாவே அனைத்துக்கும் அதிதமாக ஆன்மாவே அழியாத உண்மையாகும் ஆன்மாவே சுயஞ்சோதி சுபகமாகும் ஆன்மாவே நித்தியமாம் சுத்தமாகும் ஆன்மாவே நிர்திசையானந்தமாகும் ஆன்மாவே அகிலமுமாம் அதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்தா ஆன்மாவே துரிய பர சொற்பமாகும் ஆன்மாவே துரியத்தும் அதிதமாகும் ஆன்மாவே விமல பர சொரூபமாகும் ஆன்மாவே விபுவான சொரூபமாகும் ஆன்மாவே அவிநாச சொரூபமாகும் ஆன்மாவே அகடபர சொரூபமாகும் ஆன்மாவே அகிலமுமா மதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த ஆன்மாவே சால உப சாந்தமாகும் ஆன்மாவே சத்திய சீத் சுகமுமாகும் ஆன்மாவே அகட பரி பூன்றமாகும் ஆன்மாவே அத்வைத்த சொருப்பமாகும் ஆன்மாவே அலதிங்கோர் அணுவும் இல்லை ஆன்மா நீ ஆன்மா நான் ஆன்மா எல்லாம் ஆன்மாவே அகிலமுமா மதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த நித்திய நான் நிஷ்கலன் நான் நிரஞ்சனன் நான் நிர்மலன் நான் நிகில பூன்ற நானே சத்திய நான் சாந்தனு நான் சனதனன் நான் சகலமு நான் சாசுவத சம்பு நானே சுத்தனு நான் சுககரன் நான் சுதந்தரன் நான் சூக்மன் நான் சுய ஜோதி சொருப்பு நானே முக்தனு நான் மோகமீலா மூதுணர்வாம் மூர்த்தி நானே புராதனன் நான் புருஷனு புரையற்ற பொருளு ஜரமரண சூனியன் நான் சித்கனன் நான் ಚಿನ್ಮಯನ್ ನಾನ್ ಚಿದಾಕಾಶ ಸ್ವರೂಪನಾನೇ ನಿರಾಮಯನ್ நான் ನಿರ್ಗುಣನ್ நான் ನಿರಂತರನ್ நான் ನಿರುಪಮನ್ ನಾನ್ ನಿರತಿಶಯಾನಂದನಾನೇ பரற்பரன் நான் பரசிவன் நான் பரமான்மா நான் பரம்பொருள் நான் பரபிரம்ம சொருப்பும் நானே பகவனு நான் பரேசனு நான் பரிசுத்தன் நான் பசுபாசம் படைப்பவன் நான் அழிப்போன் நானே சுககணன் நான் சுகமதனை நல்குவோன் நான் சோர்வேல நான் சுயம்புவதாம் சொருப்பம் நானே நிகிலமும் நான் நிகில ஜெகத் காரணன் நான் நிகிலமிலா நிஷ்கிரிய சொருப்பன் நானே அகமில நான் ஜலை மரணம் அணுகாதோன் நான் அகண்டமதாம் அத்வைத்த சொருப்பம் நானே ஜீவ ஜக பரமான சொருபனானே ஜீவன் முதல் செய்து மில சொருபனானே கேவலமாம் பரபிரம்ம சொருபனானே கம்பீரமான பர சொருபனானே பாவனமாம் பரபிரம்ம சொருபனானே பரமச்சிதாகாச பர சொருபனான் ஆவலுடன் அகட பர பிரம்ம ஜானோ அடைந்ததானால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த ஜெகஜீவ பரங்களன சிறிதுமில்லை ஜெகஜீவ பரங்களன சிறிதுமில்லை அகிலமுமே அகண்டபர பிரம்ம ரூபம் அகிலமுமே அகண்டபர பிரம்ம ரூபம் நிகிலமுமாம் பரபிரம்ம சொருபனானே நிகிலமுமாம் பரபிரம்ம சொருபனான் என்று அகமுறவே அகண்ட பர பிரம்ம ஜானம் அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த கல் போல அசைவற்று களங்கமற்று கரையற்று கலந்தெங்கோ நிறைந்ததானே சத்போத சுககணமாம் பிரம்மம் தானே ஜெகஜீவ பரங்கள் என காண்பதாலே எப்போதும் எல்லாமும் பிரம்மம் என்றும் ஏக பரிபூரணமாம் மது நான் என்றும் இப்போதும் தனியுரமாய் செஞ்சி பற்றால் எளிதாக சித்த ஜெயம் இசைவாய் மைந்த அனந்தத்தின் வித்தான அவிஜை இல்லை அதன் செயலாம் அகங்கார முதலும் இல்லை அனைத்திற்கும் காரணமாம் மாறி இல்லை அதனுடைய காரியமும் மனவும் இல்லை ஜனித ஜக ஜீவ பரம் தானும் இல்லை சகலமுமே சந்ததமும் பரவி என்றும் தனித்த பர நான் என்றும் திருடஞானத்தால் தப்பாது சித்த ஜெயம் சார்பாய் மைந்த மகிழ்வு தரு ஞானமில்லை நேயமில்லை மாற்றியிடும் பந்தமிலை வீடுமில்லை அகிலமுமே அகண்டசிதாகாசமான அத்வைத பரபிரம்ம சொருபமேயாம் இகழ்வரவே எல்லாமாய் நெறிந்து நின்ற ஏக பரிபூரணவ சொற்பொன்னான் என்று அகமுறவே பர ஞானம் தன்னை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த சித்தமிலை சித்தமிலை சித்தையெல்லாம் சித்தமில்லை சித்தமிலை சித்தையெல்லாம் சத்தியமே சத்தியமே சங்க இல்லை சம்பு பதம் தன்னானை சங்க இல்லை சித்தது நான் சித்தது நான் சித்தையெல்லாம் சித்தது நான் சித்தது நான் சித்தெல்லாம் என்று இத்திரமாம் திருடபோதம் இசைதிவற்றால் எளிதாக சித்த ஜெயம் இசைவாய் மைந்தார் என கயலாய் மாய இலை ஈசன் இல்லை என கையிலாய் அவித்ய ஜீவன் இல்லை என தாமதமாம் பிரகிருதி இல்லை என கயலாய் தங்கியிடும் ஜெகத்தும் இல்லை என கையிலாய் பார்க்கும் ஒரு பொருளும் இல்லை என கயலாய் பரபிரம்மம் தானும் இல்லை என எவையும் இல்லை எல்லாம் நான் என்று இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் என தற்பதமாம் பொருளும் இல்லை எனக்கயலாய் பொம்பதமாம் பொருளுமில்லை எனக்கயலாய் அசிபதமாம் பொருளுமில்லை எனக்கயலாய் அகண்டமதாம் பொருளுமில்லை எனக்கயலாய் வாட்சியமாம் பொருளுமில்லை எனக்கயலாய் லட்சியமாம் பொருளுமில்லை எனக்கயலாய் எவையுமில்லை எல்லாம் நான் என்று இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் எனக்கையிலாய் சத்தான பொருளும் இல்லை எனக்கைலாய் சித்தான பொருளும் இல்லை எனக்கைலாய் சுகமான பொருளும் இல்லை எனக்கையிலாய் சுத்தமதாம் பொருளும் இல்லை எனக்கையிலாய் துவைதமெனும் பொருளும் இல்லை எனக்கையிலாய் அத்வைத பொருளும் இல்லை எனக்கையிலாய் எவையுமில்லை எல்லாம் நான் என்று இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் எனக்கயலாய் காண்பதெல்லாம் வித்யேயாம் எனக்கயலாய் காண்பதெல்லாம் அசத்தையாகும் எனக்கயலாய் காண்பதெல்லாம் இந்திரஜாலம் என எனக்கயலாய் காண்பதெல்லாம் ரஜ்ஜு சர்ப்பம் என எனக்கயலாய் காண்பதெல்லாம் மலடி மைந்தன் எனக்கயலாய் காண்பதெல்லாம் சசவிஷானம் எனக்கயலாய் அணுவும் இலை எல்லாம் நான் என்று இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் பிரம்மமெலா மதுவே நான் என்று வண்ணம் வேதமிலா உணர்வு திருடமாகும் மட்டும் பிரம்மமெலாம் பிரம்மமெலாம் பிரம்ம நானே பிரம்மமெலாம் பிரம்மமெலாம் பிரம்மம் நான் என்று ஒருமை தருவோம் பாவனையே செய்ய வேண்டும் ஓதியை இப்பாவனை தான் உறக்கும் போது சர்வமுமே பிரம்மெனும் அது நான் என்னும் சலனமிலா பரஞானம் சகஜமா ஆதலினால் பிரம்மம் என்றும் அகண்டபர பிரம்மம் அது நானே என்றும் சாதகமாம் பாவனையால் சகஜ ஞானம் சாந்ததனால் சித்த ஜெயம் தனையும் சார்வாய் ஓதியவா சித்த ஜெயம் சார்வாயாகில் ஒன்று முனக்கதன் பின்பு செய்வதில்லை ஏது முனர் பரமசிவன் என குறைத்த இயல்பாக யாவும் குறைத்தேன் அன்பால் നിതാകണിനക്കിവണ്ണം ഉറച്ചതെല്ലാം നിശ്ചയമേ വെകുവിധമായി നികട്ടിയെന്ന് സദാവുമകം ബ്രഹ്മമെന്നോ നിശ്ചയത്തെ சற்றேனோ தவிராது சாதிப்பாயேல் அதால் எளிதில் சித்த ஜெயம் அடைந்திங்கத்தால் அகடபர பிரம்ம சுகம் அடைந்து வாழ்வாய் உதார பரிபூரணமாம் சிவன் தன்னானை உரைத்ததிலோர் ஐயவிலை உண்மை சொன்னே எவ்விதமாய் காண்பதுவோம் பரமே என்றும் ஏக பரிபூரணவப்பரணாம் என்றும் செவ்வியதாம் பாவனையை செய்தவற்றால் சித்த ஜெயம் பெற்றவரே முக்தராவர் இவ்விதமாய் பரசிவனால் இசிக்கப்பட்ட இப்பொருளை உறுதியுடன் ஒரு காலேனும் தவ்வியிடா மனதுடனே கேட்டுணர்ந்தோர் தப்பாது பரபிரமம் தாமையாவர் நரசுரராய் திரியக்காய் நகமனாதி நானாவாய் நாடியிடும் நாட்டமெல்லாம் தெரிவுருவாய் திகழ்கின்ற தேவதேவன் திருவுருவே என்று திருட தியானம் செய்தே இருகுணமும் மிகதமல சத்வமேலாய் இருக்கின்ற சுக்ம மனோவிருத்தி கொண்டே பரமசிவன் பரிபூன்ற சொருபம் தன்னை பார்த்திடலாம் மற்றொன்றால் பார்க்க ஒன்னா ஆதலினால் அறிவுற்று காண்பதெல்லாம் அறிவுருவாம் பரசிவமே அதுவே நாம் என்று ஏதமிலா தியானத்தால் சூக்மமான ஹிருதயத்தின் விற்த்தியினால் சிவம் கண்டோரே பீதி செய்யும் சித்தத்தை ஜெயித்த போதும் பெரிதான பிரம்ம சுகம் பெறுவர் என்றே சீதளமாம் ரிபுமுனிவன் நிதகனுக்கு சித்த ஜெய உபாயத்தை செப்பினானா சித்தமூலம் செறிந்த ஜெகம்பல ஜீவரீசரும் சிற்பரமேயனும் அஸ்தமின்றிய அப்பரோ நானெனும் அச்சலமாய்ப் பெரும் நிச்சய ஞானமே மெத்த உத்தம சித்த ஜெயந்தனை மேவ நல்ல உபாயமென சொலல் நித்தியானந்த தாண்டவ மாடுனம் நிகரிலீசன் கண்ட ஸ்வரூபமே நம் நிகரிலீசன் கண்ட ஸ்வரூபமே